திருவாய் கடல் கீழ் வைப்பாய் கண்ணுதலே பெருமானே எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு நீ மீண்டும் ஒரு பிறவி கொடுத்தாலும் நீ தான் கொடுக்கணும் வேணாண்டா ராஜா இந்த பிறவியோட பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க பிறப்பை நீக்கி நேரம் அங்க முக்தி நிலைக்கு அழைச்சிட்டு போனேன் அது ஒண்ணு அல்ல காயத்திடுவாய் உன் கடல் கீழ் வைப்பாய் கண்ணுதலே என்னதோ இங்க அதிகாரம் எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு ஒண்ணுமில்லை அதனால எதியமை பணி கோளும் ஆறது கேட்போம் நீ எந்த பணி எனக்கு இட்டாலும் நீ அப்படியே காலாலிட்ட பணியை தலையால் செய்கிற அதனால ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி ரூடாய் அருமையான பாட்டெல்லாம் முந்திய மூதல் நடு இறுதியும் ஆனாயி ரொம்ப அருமை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் முந்தைய முதல் நடு இறுதியுமானாய்னா அவர் தான் வந்து முதல் நடு இறுதியெல்லாம் இல்லாதவனாச்சே ஆதி மந்தவும் இல்லா அரும்பெரும் சோதி ஆனா இங்க முந்திய முதல் நடு இறுதியுமானாய்ங்கிறார எப்படி பொருந்தும் என்று கேட்டால் நல்ல வேலையில நான் கல்லூரில் இருந்ததுனால சொல்றேன் நாங்க இருந்தது கல்லூரில் முப்பத்தெட்டு ஆண்டு ஆசிரியர் தான் படிச்சது அஞ்சாண்டு நாற்பத்தி மூணு ஆண்டு வச்சுங்களேன் இருந்தோம் ஆனா நாங்கள் முப்பத்தெட்டு ஆண்டு இருந்தாலும் கூட பையங்கள் நீங்க கேட்டீங்கன்னா இருப்பீங்களேன் எப்படின்னா எங்களுக்கு அவரு தான் தொடக்கம் அவரு தான் நாடு அவரு தான் எங்களுக்கு கடைசின்னா அப்படின்னு ஏன் அவன் காலையில நாலாண்டு எனவே எஸ்எல் சர்டிஃபிகேட்லாம் மூணாண்டு கொடுத்து ஃபர்ஸ்ட் இயரில் சேர்ந்து ரெண்டாம் ஆண்டு இருந்து மூணாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு இருந்தவுடனே நாங்கள் டிசி கொடுத்து டிகிரியும் கொடுத்து போயிட்டு வா தம்பி அப்படின்ட்டு ஆகவே அவனை பொறுத்த வரைக்கும் நாங்க முந்திய முதல் நடு இறுதியுமா இருந்தோம் ஆனால் அதுக்கு முன்னரும் இருந்திருக்கிறோம் பின்னரும் இருந்திருக்கிறோமே முப்பத்தெட்டு ஆண்டு இது கேவலம் நாமே இப்படி ஒரு சின்ன ஆள் இருக்கிறதுல இருக்கிற கீழே இருக்கிற ஆள் சொல்றோம் பெருமானுக்கு அதனால பெருமானை பொறுத்த வரைக்கும் ஞான சம்பந்தருக்கு ஏழாம் நூற்றாண்டுல முந்திய முதல் நடு இறுதியுமானாய் அப்பர் சுவாமிகளுக்கு முந்திய முதல் நடு இறுதியுமானாய் அவங்க அமைப்பு அருணகிரநாதருக்கு முந்தைய முதல் நடு இறுதியும் ஆனாய் அப்படி சொல்லலாம் அவரவரோட அனுபவத்துல அந்த முதல் நடு இறுதி சொல்லலாமே தவிர பெருமானுக்கு அதுதான் முதல் அதுதான் நடு அதுதான் இதுன்னு சொல்ல முடியாது நாம் ஆக்கம் அளவிறுதி இல்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் இப்படி எனவே முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் அது என்னது மணிவாசகர் தம்மளவில் நீதான் எனக்கு முதல் நீதான் எனக்கு நடு நீதான் இறுதி என்றெல்லாம் சொல்றோம் ஆனால் மூவரும் அறிவீரர் யாவர் மற்ற அறிவார் ஏன் இந்த மூவரை சொல்றாருன்னா இந்த மூணு பேர்கிட்ட மூணு பெரிய பதவியே இருக்கு ஒருவர் படைக்க ஒருவர் காக்க ஒருவர் அழிக்க இருக்குது இவங்களுக்கே காண முடியலன்னு சொன்னா நாங்கெல்லாம் எங்க சார் காண்றது மூவரும் அறிவீர் யாவர் மற்ற அறிவார் போக்கும் வரவும் புனரும் இலாக்கும் ஏனி ஆனா அதுதான் காக்கும் காவலனி சில நீங்கள காண்பறிய பேருடி இன்னைக்கு நேரத்தல்ல ஆற்றின்ப வெள்ளமி இப்படிதான் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் நம்ம அனுபவம் இப்படிலாம் வருது ஆமா ஆமா அம்சமே தவிர அடித்தர் கடவுளாக இருக்கிறதுனால அவரும் அறியல அதனால அம்சமாக இருந்தாலும் அந்த மூன்று தொழிலையும் செய்கின்றவர் எந்த வகையில் வருகின்ற பொழுது அவர் அறிகிறார் யார் யாரு ஆமா இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு காண முயன்று காணல அவர் இயல்பாக காணல ஆமா எனவே மூவரும் அறிகிறர் யாவர் மற்றறிவார் அதனால யாரெல்லாம் எந்த ஆன்மாலாம் உன்னை அழைத்தாலும் அவங்களுக்கு நீ தனியா போய் அருள் செய்ய மாட்ட அம்மையப்பராகவே அருள் செய்வார் அதான் நம்ம திருக்கழுத்துப்படியார் சித்தாந்த அது அம்மையப்பரே உலகத்துக்கு அம்மையப்பர் எந்தறிக அம்மையப்பர் அப்பரிசே வந்தளிப்பர் அம்மையப்பராகவே வந்து அருள் செய்வார் என்று ஆனால் ஞான சம்பந்தருக்கு வழக்கமாக அம்மையப்பராகவே வந்தார் ஏனையோருக்கெல்லாம் ஏகன் அல்ல அவன் அவனுடைய அருள் அப்ப அம்மா அம்மாங்கிறது அங்க என்ன அருள் தானே சுயான சித்தியார் அருளது சக்தியாக மறந்த எனக்கு நீங்க போட வேண்டியதானே ஆகவே சக்தி சக்திங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி அஞ்சரை அஞ்சரை இது கட்டிக்கிட்டு ஜாகிர் போட்டுட்டு இருக்கிற அம்மா இல்ல அவன் அவன் பெருமான் அவனுடைய அருளைத்தான் நாம் சக்தின்னு சொல்றோம் அப்ப அவனை விட்டு அருளை பிரிக்க முடியுமோ முடியாது எனவேதான் ரெண்டு பேரும் பிரியாது இருக்காங்கன்னு சொல்றோம் சக்தி பின்னமிலா நீங்கள் பிரான் என்று சொன்னீங்களா சித்தாந்த சாத்திரம் தான் நமக்கு ரொம்ப துணை இல்லைன்னா சில இடங்கள் நமக்கு விளக்க முடியாதுதான் அப்படி இருக்கு எனவே அப்போ அவன் எப்படிப்பட்டவன் பந்தனை வீரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் பழங்குடில் என்ன பழம்னு கேட்டா பல ஆண்டுகள் அவங்க வந்து படுத்த அடியாராக ஆனும்னு சொன்னா அவங்க அந்த இடம் உடம்பும் பழைய குடிசன்னு இருக்கும் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ நல்ல வேலை பழ அடியே பாங்குடையினர் இந்த புத்தடியார்னா இப்பதான் அண்மை காலத்துல இவருக்கு அடிமை செய்ய வந்தது அவங்க என்ன பழ அடியார்கள் இருக்கும் அப்படியே அந்த பழ அடியார்களாக இருக்கிறார்களே அதனாலதான் நம்ம பல்லாண்டு கூறும்போது கூட எப்படி செய்யணுமா பழ அடியாரோடும் கூடியம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே ஏ அவங்கதான் நல்லா அழைத்து அடைத்து பல்லாண்டு கூறி பழக்கமுடையவர்கள் அவரோட சேரணுமே தவிர புத்தடியார வச்சுட்டு சொன்னோம்னா இவன் வந்து எப்படி பல்லாண்டு கூடுறது என்ன செய்யணும் ஒண்ணு வழங்காது அதான் பல அடியாரோடும் கூடியம்மானுக்கே பல்லாண்டு கூறுகிறது என்றெல்லாம் சொன்னார் ஆகவே இப்படி பழ அடி எங்கிட்ட பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணி செந்தடல் கூரை திரு மேனியும் காட்டி பெருமானுடைய அந்த மேனி எப்படி இருக்கும் செந்தடல் செக்கச்சுவேர்னு செக்கச்சுவேர்னு இருக்கிற நெருப்புன்னு சொன்னா இனிமேல வழங்க முடியாது கொஞ்சம் பழைய நம்ம எல்லாம் ஓரளவு விளங்கி இருக்கிறோம் இனி வருங்கால சமுதாயம் ஸ்டவ்லயே பத்த வச்சுக்கிட்டு இருக்கு அது காலம் அல்லவா செந்தடல்னா புளிய விறகு புளிய விறகு இருக்குது இழுப்ப விறகு இதெல்லாம் நீங்க என்ன நல்லா எரியும் போது நின்று செக்கச்சுவேன்னு எரியும் மாவரவெல்லாம் போய்ஞ்சு போய்ஞ்சு கிடக்கும் மாவரவெல்லாம் போயும் அதனாலதான் இழுப்ப அந்த இது என்ன புளிய விறகு வேம்பு இதெல்லாம் நின்று எரியும் நின்று எரியும் அந்த நின்று எரியும் பொழுதுதான் அப்படியே அந்த நெருப்பை சடைத்து தோணும் கடல் நெருப்பு நல்லா இதா இருக்கும் மனதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கருவி கருவி இருக்கும் அதனால செந்தடல் இந்த இதெல்லாம் எங்க விறகு பத்தி தெரிஞ்சு நமக்கு தெரியுமே தவிர இனிமேலாம் விறகு பத்தி இது என்ன என்னமோ புளிய விறகுங்குது இது விறகு வேறு ஸ்டவ்வெல்லாம் எரியுது அப்படின்னு ஏன்னா அது அதே ஒரே போட்டு இதெல்லாம் அதனால பாருங்க இன்னும் இந்த நூற்றாண்டே விளங்கல இன்னும் ஒரு நாலஞ்சு நூற்றாண்டு போனோன்னு செந்தளல் செந்தளல்னு வருது திருவாசகத்துல அது என்னன்னு விளங்கல என்ன எனக்கும் விளங்கல என்ன அப்ப யாராவது ஒருத்தர் பழைய காலத்துல நம்முடைய முன்னோர்களிலே இது மாதிரி ஸ்டவ் எல்லாம் கிடையாது பயன்படுத்த விறகு வெட்டி தான் செய்வாங்க அதுல இந்த விறவெல்லாம் நின்று எரியும் அது செக்கச்சவேன்னு இருக்கும் அதான் செந்தளல் என்று விளக்கும் அப்படிதான் போட்டது இப்படி செந்தரல் பூரை திரு மேனியும் காட்டி ஏன் செந்தல் உடம்பெல்லாம் சிவப்பா இருக்கும் செம்மேனி அம்மான் அல்லவா ஆமா எல்லாம் அப்படி பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் அப்படி தலையில இந்த கழுத்து ஒண்ணுதான் கருப்பு ஏன் அது ஏனையோருக்காக அந்த விஷத்தை கொண்டு வச்சு வரதுனால கருப்பு ரெண்டாவது இப்ப அவரே கருப்பா இருந்தாரு வச்சு சம்பந்தியா இருந்தாரு வச்சுங்க கருப்பு தெரியாது கருப்பு கருப்பு தெரியாது உடம்பெல்லாம் சிவப்பு இங்க மட்டும் கருப்புன்னு யாருக்கு என்ன பட்டுட்டுது அது என்ன கருப்பு அது என்ன கருப்புன்னு நீங்க சட்டை பூரா நல்ல வெள்ளை வெள்ளையா இருந்து ஒரு இடத்துல எங்கு பட்டு போச்சுன்னா எல்லாருக்கும் கண்ணில் படம் எங்கேயுமே எங்க கொட்டிருந்துன்னா ஏன் படுது படாதல்லவா அது போல சம்பந்தி திருமால் உடம்பே கருப்பு அதனால வந்து அவருக்கு கருப்புன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இவர் எல்லாம் சிவப்பு இங்க மட்டும் கருப்பு இருப்பதனால எல்லாருடைய கவனம் எங்க போச்சு இங்க போச்சு நீலகண்டம் நீலகண்டம் என்று சொன்னார் ஆகவே திருப்பெரும் தூரை ஊரை கோவிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் இங்க அந்தனுங்கிறதுக்கு என்ன பொருள்னா குருநாதன் பொருள் குருநாதன் காரணம் என்னன்னா அந்த திருமேனியை காட்டி திருப்பெருந்துரையும் காட்டி அப்பொழுது அந்தனாவ காட்டுகிற என்ன பொருள் கேட்டா அங்க அந்தன்கிறது குருநாதனாக இருக்கின்ற இல்ல காட்டி வந்தாண்டாய் ஆரமூலே பள்ளி எழுந்தருளாயி மழைக்கு வர்றாங்க ஆரமூரே பள்ளி எழுந்தருளாயி அருமையான பகுதி பின்னகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டான் இல்ல அவங்களுக்கு ரெண்டு பெருமை ஒண்ணு தேவர் என்று பெருமை இன்னொன்னு எங்க இருக்கிறாங்க அங்க இருக்கிறாங்க விண்ணகத்தில் இருக்காங்க பாருங்க மேலுலகத்தில் இருக்கிற தேவர் கூட நன்னவும் மாட்டா பக்கத்தில் கூட நெருங்க முடியாதான் நன்னவும் மாட்டா விழுப்பொருடே விழுமிய மிகச்சிறந்த பொருளாக விளங்குகின்றவனே உண தொழுப்படியோங்கள் உணன உன்னுடைய அர்த்தம் உன்னுடைய தொழுப்படியோங்கள் அது என்ன தொழுப்புன்னா வழி வழியாக அடிமை செய்து வருகின்ற நாங்கள் அடியவர்கள் எப்படின்னா தொழும்பாய் பணி செய்வோம் தொழும்பாய் பணி செய்வோம் எமக்கு அங்க என்ன தொழும்புனா முழுக்க முழுக்க உன் அடியவனாகவே இருந்து செய்வது அதான் தொழும்பாய் பணி செய்வோம் அடியவனாகவே இருந்து பணி செய்வது தான் அப்படி சொல்லுவது தொழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானி இல்ல இந்த மண்ணில் வந்து என்னை வாழச் செய்தான் எப்படி வாழச் செய்தான் மாண்புமிகு அமைச்சரா இல்ல பெரியவங்க கூட பேசுறாங்க சின்ன பிள்ளை அதனால மன்னகத்தே வந்து வாழச் செய்தானி இங்க எல்லாம் நீங்க பருமையில போன்றவங்க மன்னகத்தே என பொதுவையால் கூறினாரேனும் இன்று திருப்பெருந்துரை கொள்க என்னை ஆட்கொண்ட இடம் அதுவாக கண்டிப்பா உங்களால அப்படி இருப்பாங்க மன்னகம் என்று பொதுவாக மன்னகம்னா நீங்க திருவண்ணாமலையும் மன்னகம் தான் திருப்பனந்தாளம் மன்னகம் தான் மன்றாசு மன்னகம் தான் பெனாரஸ் காசியும் மன்னகம் ஆனா இங்க மன்னகம்னா மண்ணு மண் இந்த மண்ணுலகத்தில் நடத்தாம் அந்த மன்னகம் என்று பொதுவகையால் கூறினாரேனும் இன்று திரு என்று திருப்பெருந்துரையே கொள்க ஏன் ஆட்கொண்ட இடம் அதுவாக அப்படிதான் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானி திருப்பெருந்துறையில் வந்து குருநாதனாக ஆட்கொண்டு என்னை வாழச் செய்தான் வந்திருப்பெருந்துரையாய் வழியடியோம் அங்கேயும் பாருங்க வன் திருநாரு ரெண்டு சொல்லி போட்டா வன்மைன்னு அர்த்தம் வன்மையினன்னா வன்முறைன்னு அர்த்தம் சரிங்களா இங்க வன்கிறது வளப்பம் பொருந்திய நல்ல வளப்பமான வந்திரு பேருந்துரையாய் வழி அடியோம் திருப்பெருந்துறையில் இருக்கின்ற பெருமானி உனக்கு நாங்க வழி வழியாக அடிமை செய்து இருக்கிறோம் இன்னைக்கு நேரத்தல்ல புத்தடியோம் அல்ல பதடியோம் வழி வழி வழியடியோம் கண்ணகத்தே நின்று கலிதரு தேனி கண்ணகத்தேன் என்று அதனால வந்து அப்படியே கண்குள்ளே நிக்கிறான் இருந்தா கூட இமைத்து பார்க்கணும் அந்த கண்ணுக்குள்ளேயே இருக்கிறானா கண்ணகத்தேன் என்று கண்ணின் கண்ணிடத்தினுடைய உள்ள உள்ளிடத்திலிருந்தே இருந்து காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க அகத்தேன் கண்ணகத்தே நின்று கலிதரு தேனி கடல் அமுதி கடல் அமுதி ஏன்னு கேட்டீங்கன்னா திருப்பார் கடல்ல இருந்து அமுதெல்லாம் வந்தது எனவே அந்த அமுது ஏன்னா இப்ப இருக்கிற நம்ம கடல்ல உப்பு தான் இருக்கும் அமுது வராது அங்க இருக்கிற கடல் தான் கடலமூதி கரும்பி விரும்பு அடியார் என்னகத்தாய் யார் என்னை விரும்பி அன்பு செய்கின்றார்களோ அவருடைய எண்ணத்திலேயே இருப்பாய் அவங்க எண்ணத்திலேயே உள்ளே இருப்பான் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் அரியனுக்கு மட்டும் இப்படி இல்லை இந்த மாதிரி உலகத்துல எங்கெங்க இருக்கார் ஆன்மாக்கள் அத்தனை பேருக்கு நீ இப்படி அருள் செய்வாய்ப்பா எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயி நல்ல பாட்டெல்லாம் அப்புறம் நிறைவாக இருக்கிற பத்தாவது பாட்டு புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே அங்க கவ போட்டுக்கணும் அல்லவா இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திருப்பெருந்தூரை ஊரைவாய் பெருமாளாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசை படவும் நின் ஆலந்த மெய் கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள வல்லாய் ஆரமூரே பள்ளி எழுந்தருடாய் அருவி நல்ல பாட்டு அல்லவா புவனியில் போய் பிறவாமையில் மணிவாசகர் ஒரு முறை நேரா என்ன பிரம்மலோகத்துக்கு போயிருக்க பிரம்மலோகம் திருமால் உலகத்துக்கு போயிருக்கார் அப்பா பிரம்மனும் வந்திருக்கிறார் எங்க அப்பா வீட்டுக்கு வந்திருக்கார் மருமகள்லாம் வந்திருக்கிறாங்க போன போது இவர் போயிருக்கிறார் எங்கே தேவலோகத்துல அப்போ ஒரு பேசிக்கிட்டு இருக்காங்களாம் அந்த பேச்சு காது கொடுத்து கேட்டு காது கொடுத்து கேட்டிருக்கார் என்னன்னு அங்க பேசிக்கிறாங்களாம் பிறந்தா திருவண்ணாமலை அல்லது இந்த மாதிரி நிலவரத்துல பிறக்கணும் திருப்பெருந்துறையில பிறந்திருக்கணும் ஏப்பா நம்ம இந்த மாதிரி வந்து தேவலோகத்தில் அதுவும் போய் திருநாள் இருந்து பிறந்தோம் அவங்க என்ன புவனியில் போய் பிறவாமையில் நம்ம இந்த மாதிரி திருவண்ணாமலையிலயோ அல்ல திருப்பெருந்துறையிலயோ இந்த மாதிரி உத்தரகோசம் அங்கேயிலயோ பிறந்திருந்தோம்னா தில்லையிலயோ எவ்வளவோ பெருமான் ஆட்கொள்ள ஆட்படுத்தப்பட்டுரும் அப்படி இல்லாமல் இங்க என்ன பிறந்தோம் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் எங்கே எங்கே அங்க இருந்துகிட்டு எந்த லோகத்துல இந்த லோகத்துல இருந்துகிட்டு திருமால் உலகத்துல இருந்துகிட்டு என்ன அவமே வீண தண்டமா பொழுது போகுதுப்பா அவமீ போக்குகின்றோம் அவமீ அங்க ஒரு கமா இருக்கணும் அப்போ எந்த எங்க எங்க போன நல்லது இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற இந்த பூமிங்கிறது நாம் இப்ப இங்க இருக்குமே திருவண்ணாமலை பூமி திருப்பனந்தாள் பூமி தர்மபுராதீன பூமி இந்த பூமி இந்த பூமியில தான் பெருமான் வந்து ஆட்கொள்றான் இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆறு ஆறுனா வடி ஆகவே பெருமான் எங்க இருக்கவங்களுக்கு அதிகமா ஆட்கொள்றான்னு கேட்டா இந்த மண்ணுலகத்தில் இருப்பவர்களுக்கு தான் அது மாதிரி ஆட்கொள்ளும் அங்கிருந்து நேரா போக முடியாது அதனால எனவே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆறு அப்படிப்பட்ட இடம் இந்த இடம் தான் என்று நோக்கி என்று அவங்க எல்லாம் யோசித்து பார்த்து திருப்பெரும் தூரை ஊரைவாய் இது நடுப்புற பெருமானி கூப்பிடுற பெருமானி திருப்பெருந்தெழுதி இருக்கின்ற பெருமானி இப்படி இறைவா அங்க இருக்கிற அந்த தேவலோகத்துல இருக்கிற அந்த தேவலோகத்துல உலகத்துல இருக்கிற அவரும் பையன் வந்திருந்தான் இங்கே பிரம்மனும் அங்கே அவர் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க பேசிக்கிறாங்க இப்படி பேசிக்கிறாங்க <laughs> என்ன என்ன சொல்றாங்களாம் வீணா நம்ம போய் திருப்பதி திருவண்ணாமலையில பிறந்திருந்தா நேரமெல்லாம் முத்தி அடைஞ்சிருக்கலாமா வீணா இங்க போய் அப்பா நீங்க திருமால் உலகத்துறீங்க அடியேன் பிரம்ம உலகத்துல இருக்கிறேன் இருந்தேன் இந்திரன் அவன் தேவலோகத்துல உட்கார்ந்து இருக்கிறான் கற்பகதரு காமதன் இப்படி உட்கார்ந்து உட்கார்ந்து என்ன பண்றது இப்படியே மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டியதான் ஆனா அங்க இருக்கவங்க எல்லாம் அருமையா பிறந்து புத்தி பேர் அடைஞ்சிருக்காங்க சரிங்களா என்று எப்ப அது ஒரு காலம் இது ஒரு காலம் இவன் ஆயிரம் கோடி மட்டும் இல்ல நீங்க அந்த மாதிரி தேடி போன காலமும் அது அது ஒரு சந்தர்ப்பம் அது சந்தர்ப்பம் என்னன்னு என்ன ரெண்டு பேருமே அப்ப அகந்த வந்தது நான் ஏன் திருமால் பெருசா பர்மன் பெருசான்னா நான் தான் பெருசுன்னு இவர் படைக்கிறேன்னு அவரு ஏன் படைச்சிட்டா போதுமா நான் தான் காக்கிறேன்னு தெரியுது ரெண்டு பேரும் தகராறு சரி இப்ப யார் அடிமுடி காண்கிறாங்களோ பெருமானே அவங்க தான் பெரியவங்க சரி நான் அடிய காண்டேன் யாரு அப்பா பையன் நான் முடிய காண்டேன் போச்சு ரெண்டு என்னன்னாரு ஒன்றும் இல்லை பயனெல்லாம் போச்சு இதெல்லாம் கண்டபிராணத்தில் இருக்கு இந்த அடிமுடியெல்லாம் எந்த காண்டதுக்கெல்லாம் எதுக்கு போனோம்னா அந்த ரெண்டு பேரும் பட்ட அந்த ரெண்டு பேரும் நான் நான்கிற அப்பாவும் பிள்ளையும் இந்த மாதிரி அகந்தைப்பட்டதுனால இந்த மாதிரி ஒரு வேற ஒன்று அது அந்த காலம் இப்ப அகந்தையெல்லாம் எல்லாம் முடிஞ்சு கிழிஞ்சு அமைதியா இருக்கிற காலத்துல அடாராட நம்ம அங்க போய் பிறக்கலையே பிறந்திருந்தா செஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஆமா அந்த காலம் வேற இந்த காலம் வேற அதனால திருப்பெருந்தூரை ஊரைவாய் யாரு இந்த மாதிரி அப்படி கஷ்டப்படுறாங்கனாரு திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் முதல்ல அப்பா தான் விருப்பப்பட்டார் யாரு திருமால் நாமெல்லாம் வீடெல்லாம் காலி பண்ணிட்டு திருவண்ணாமலையில சரிங்களா போய் தங்கி விடுறோம் சிவசிவன் அங்கேயே தங்கிட்டு தினமும் காலையில ஆறு காலமும் பெருமான போய் வழிபாடு செய்யறது நல்ல நிம்மதியா திருவண்ணாமல் இருந்தது என்று திருமால் முடிவு பண்ணி சொன்ன உடனே லக்குமியை பார்த்தாங்க யாரு மனைவியார் சரிங்க நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதான போவோம் போடுவோம் இதை கேட்டது நம்முடைய பையன் பிரமமும் சரஸ்வதியும் என்ன அப்பா எல்லாம் வீடு காலி பண்ற மாதிரி என்னமோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னாரு நானும் அதான் காது கொடுத்து கேட்கறேன் அப்படின்னாரு என்னமோ எல்லாம் காலி பண்ணிட்டு திருவண்ணாமலை போறேன்னு சொல்றாங்க அப்படின்னாரு நாம மட்டும் இங்க என்ன வேலை தெரியுமில்ல அப்பா வீடு காலி பண்ணி போனோம்னா அப்போ அதே தெருவில் நம்ம எதிர்கால போய் திங்கிடுவோம்னா அப்படின்ற எனவே அப்பாவும் பிள்ளையும் இந்த மாதிரி எங்கன்னா திருவண்ணாமலை தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் <laughs> யாரு தேவலோகத்தில் இருக்கிற திருமாவளவத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இப்படி அவன் விருப்பெய்தவும் திருமால் விருப்பப்படவும் மலரவன் ஆசைப்படவும் தம்பி என்ன பண்ணுச்சுன்னா நாம அப்பா உடவே போயிருந்தா அங்கேயே தங்கிடுவோம் இங்க என்ன பண்ண போறோம் என்ற ஆசைப்படவும் அலர்ந்தமை கருணையும் நீயும் அங்கே பாருங்க அலர்ந்தமை கருணையும் நீயும்னா அவருடைய கருணை வேறு பெருமான் வேற அல்ல இங்க கருணை என்பது யாரை குறிக்குது அம்மா அம்மாவை குறிக்குது ஆமா அம்மாவை குறிக்குது கருணையான பொதுகையால் குறினாரேனும் என்று அம்மையே கொள்கை ஆமா அதனால கருணையும் அவனியில் பூகுந்தமை ஆட்கொள வல்லாய் ஏன் இந்த முடிவுக்கு எப்போ வந்தாங்கன்னாரு நம்ம நால்வர் பெருமக்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி அருள் செய்யத்தை கேள்விப்பட்டு பட்டு எல்லாம் தினமலர்ல பாத்துருக்காங்க பாருங்கயா போய் ஒரு குழந்தை அப்பா அம்மான்னு அப்பா கூட போன பிள்ளை அந்த குளத்தங்கரையில் அப்பா அம்மான்னு சொன்ன உடனே பெருமானே வந்து பால் கொடுத்து உடனே தோருடேஸ்வரியன் பாடினாராம் அடே சீர்காடியில ஆமா அதே போல இன்னொருத்தருக்கு அக்காவும் தம்பியுமா வாழ்ந்தாங்க தம்பி அப்ப கொஞ்ச நாள் அப்படியே வேற சமயத்துக்கு கூட்டுது அக்கா தவம் கடந்து கடந்து கடந்து கடந்து தம்பிக்கு வைக்கோலி வந்த உடனே திரும்ப அக்கா கிட்ட வந்தாங்க வந்த உடனே அக்கா அழைச்சிட்டு போய் நேர திருவதியில இதாப்பா ஆட்கொள்ளது இவனையே பாடுப்பா என்று சொன்ன உடனே அங்கிருந்து பாடினாராம் தேவாரம் எல்லாம் என்ன இன்னொருத்தர் பாருங்க மேல மேல் உலகத்துல ஒரு நாள் பூ படிக்கும் போது யாரோ ஒரு ரெண்டு அம்மா புள்ள படிக்க என்னைக்கும் தான் உண்டு பூ உண்டு கூடை உண்டுன்னு வர்றது அன்னைக்கு மட்டும் இப்படி பாத்துக்குது அதே போல அந்த ரெண்டு பெண்களும் என்னைக்கும் பூ உண்டு தான் உண்டு இருக்கிறது இந்த தம்பியை பாத்துக்குது சிவ சிவ சிவ பூ படிச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு எல்லாம் பூ படிச்சுட்டு வந்துட்டு வந்த உடனே பெருமான் கேட்டார் என்ன பூஞ்சோலையில் என்ன நடந்தது அப்படின்னு தூக்கி வாரி போட்டு <laughs> எப்படி சார் தெரிஞ்சதுன்னு கேட்டார் நாவுக்கசர் அங்கிருந்து வந்தார் உள்குவார் உள்கிற்றெல்லாம் உடனிருந்து அருவி என்று வெள்கினேன் வெள்கி நானும் விழார சிரித்திட்டேனே யாரார் என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அங்கிங்கிறத தெரிஞ்சுக்குவாராம் பெருமன் உள்குவார் உள்கிட்டெல்லாம் உடன் இருந்த அருவி என்று வெள்கினேன் ஐயோ நம்ம போய் நல்ல அறையெல்லாம் போட்டுவிட்டு ஜன்னலையும் போட்டுவிட்டு நாம அடுத்த வீட்டுக்காரன் ஒழியணும் கேட்டு வீட்டுக்காரன் ஒழியணும் நினைச்சுமே அது பெருமானுக்கு தெரிய மாட்டிருக்க ஏண்டானாரு இந்த ஜன்னலெல்லாம் உடைச்சுக்கிட்டு கிடைச்சிக்கிட்டு இந்த ஜன்னலையும் உடைச்சுக்கிட்டு உள்ள இருப்பாங்க உழுகுவார் உழுகிட்டெல்லாம் உடனிருந்து அருவி என்று வெளியினேன் அப்ப பெருமான் அறியாது எந்த உயிரும் எதுவும் செய்யவே முடியாது என்ன அதனால அந்த மாதிரி இருந்து அவர்களெல்லாம் வேண்ட அது பொழுது வந்தார் அப்போ யாரெல்லாம் என்ன நினைக்கிறார்களோ நினைப்பவரெல்லாம் நினைப்பான் நினைப்பவர் மனத்துல கோயிலும் கொள்வான் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் என்றெல்லாம் சொல்றான் சிவ சிவ ஆகவே பாருங்க அவன் அவனியில் பூகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் எனவே திருமாலும் அந்த பிள்ளையும் மீண்டும் இந்த மண்ணுலகத்திற்கு வந்து பெருமான் கருணையை பெற வேண்டும் என்று நினைக்கின்ற அமைப்பை எதனால முடிவு கட்டினாங்க இந்த மாதிரி அப்போ பொழுது இந்த மண்ணுலகத்துல தான் எல்லாம் ஆட்கொள்றான் பெருமான் காதல விழுது பாருங்க இவர் சுந்தரர் இருக்கு அந்த மாதிரி ஆட்கொண்டார் இருக்கு திருப்பெருந்துறை மாண்புமிகு அமைச்சராய் வந்த போது இருந்து கருத்து ஆட்கொள்ளுகிறார் இப்படி எல்லாம் இருப்பதனால பெருமான் ஆட்கொள்ளுகின்ற இடம் இந்த மண்ணுலகம் தான் ஆதலால் இங்க வந்துடலாம்னு நினைச்சாங்களாம் எங்க இருக்குது போக பூமியினில் போக தனிவினால் பொருந்தலாகாது அதெல்லாம் திருமால் போன்ற அந்த பதவி எல்லாம் போக பூமி அது செய்த நல்வினை பயன் வயலாக பிரம்மனாகவும் திருமாலாகவும் இந்திரனாகவும் இருக்கிறது அது போக பூமி அந்த போக பூமியினில் அந்த உடம்பை கொண்டு முத்தி பேரடைய முடியாதான் போக பூமியினில் போக தனிவினால் பொருந்தலாகாது ஏகமாம் இன்ப சித்தி எம்பூரில் கண்மபூமி ஆகமானது கொண்டன்றி ஆதலால் இந்த மனுலகத்துல வந்து இந்த உடம்புல இருந்துதான் முத்தி பேர் அடைய முடியும் ஆதலால் யோகமா நெறியில் நின்றோர் உண்மை சாதித்துக் கொள்வர் அப்ப அந்த உலகத்திலிருந்து அங்க இந்த மாதிரி போக முடியாது அப்ப துருதி ப்ராப்பர் சேனல்னா மண்ணுலகம் தான் மண்ணுலகத்துல வந்து மனிதனாயிருந்து வீட்டுள்ள தடை முடியுமே தவிர அங்கிருந்தவாறு அப்படியே போக முடியாது மீண்டும் ரொம்ப அருமையா அது இந்த சிறியான சித்தியார் போக பூமியினில் போக தனிவினால் பொருந்தலாகாது எது முத்தி இன்பத்தை பொருந்தலாகாது அப்போ இந்த பூமியில வந்துதான் ஆகமானது வந்து கொண்டு இந்த பிறப்பில மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து என்ன எப்படி பொல்லாகி பூடாய் புடுவாய் மரமாகி பல்வருகமாகி எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் என்று சொல்லும் போது பெருமான் வந்து ஆட்கொள்ளுவான் அப்ப இந்த பூமி தான் சிறந்த பூமி எனவே பாருங்க அவனியில் பூகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் வல்லாய் ஆரமூரே பள்ளி அருமையாக இந்த திருப்பள்ளி அடிச்சு மார்கழி மாசத்துல நம்ம படிக்கும்போது சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து படிக்க வேணாமா அதனால சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து படிப்பதற்கு ஏதுவாக இதெல்லாம் ரொம்ப அருமையான பாட்டு இதுதான் திருப்பள்ளி அடிச்சு இனிமேல்